நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நற்றினையின் சரவடிக்காக உங்கள் தோழி முக்கணி அடேங்கப்பா எல்லாரும் பயங்கரமா வெடி வெடிச்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்களா சரி சரி இந்த குட்டி பாட்டை கேட்டுட்டு மீதி இருக்கிற புஷ்வானத்தையும் சங்க சக்கரத்தையும் வெடிக்கலாமா கால சேவத்து பக்கம் கேவிழி சொல்லுதடி அந்த கலத்தோரோ கலத்தோரோவே புல கோயிலு கத்துதடி மே காத்து வீசையில வேத்து கொட்டுதடி தீப திருநாளிலே மகிழ்ச்சி பொங்குதடி போடு தன்னானே நன்னே நன்னே தன்னா நன்னானே தன்னா மகிழ்ச்சி பங்குதடி தன்னானே நன்னே நன்னே தன்னா நன்னானே தீபத்தை ஏற்றிவிட்டு மகிழ்ச்சி பங்குதடி தன்னானே நன்னே நன்னே தன்னா நன்னானே மத்தாப்பை கொளுத்துங்கடி மகிழ்ச்சி பங்குதடி தன்னா போடு தன்னானே நன்னே நன்னே தன்னா நன்னானே தன்னானே நன்னே நன்னே தன்னா நன்னானே நன்றி வணக்கம்